समान आई क्या மட்டும் எடுக்கணும் தேவையானதை மட்டும் எடுத்தா போதும் இன்னும் முழுசா வரல அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எழுப்பிட்டியா எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே தெரியாம நான் தூங்கும் போது என்னோட பொருளை வந்து திருடி இருப்பேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் தயவு செஞ்சு விட்டு என் குடும்பத்துக்காக தான் இதை பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு உனக்கு குடும்பம் இல்ல என்ன பார்த்தா குடும்பம் மாதிரி தெரியலையா ஓகே விட்டு இங்க பாரு இது இன்னும் இங்க தானே இருக்கு அதனால இது திருடு போகல do Clodo. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஸ்பைசியா நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் சரி ஓகே எல்லாத்தையும் கொண்டு வர கொண்டு வந்து சேர்க்கற நீ மிஸ் பண்ண அந்த பெரிய பிக்னிக் பேக்க உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கற நிஜமாவா சொல்ற இது வரைக்கும் போய் சொன்னதில்ல நம்புற அஜய் நான் இப்ப போய் தூங்க போற பௌர்ணமி அன்னைக்கு நான் மறுபடியும் எழுந்திருப்பேன் அந்த நேரத்துல என்னோட பொருள் எல்லாம் என்கிட்ட திரும்ப வந்து இருக்கணும் இல்ல நான் உன்ன எனக்கு இருக்கிறதோ ஒரே வாரம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் எப்படி ஓகே ஓகே கொண்டு வந்து சேர்க்கிறேன் இன்னும் ஏழு நாள் இருக்கே பௌர்ணமிக்கு உள்ள என் பொருள் எல்லாம் வரணும் என்ன ஏமாத்திட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு நினைச்சேன்னு வைய உன்னை வேட்டையாடி சாப்பிடுறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல ஓகே நீ எப்படியோ தூக்கி எழுந்ததும் உனக்கு ஒரு பெரிய வேட்டை காத்திருக்கு <laughs> ஒரு வாரம் இருக்குல்ல எதை பத்தியும் யோசிக்காம நல்லா தூங்கு ஆ <laughs> I am. Gotta tell myself, yeah, I'm the man. Looks grim right now. But pretty soon we'll be laughing about என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும் முடியல வசந்த காலம் அப்ப குளிர்காலத்துக்கு இன்னும் இருநூத்தி எழுபத்தி நாலு நாள் தான் இருக்கேன் எல்லாரும் எழுந்திருங்க ஹைபர்னேஷன் முடிஞ்சிருச்சு good morning good morning Hammy எனக்கு கொஞ்சம் அவசரம் பார்த்து ஜாக்கிரதையாரு எல்லாரும் எழுந்திருங்க டைம் ஆயிடுச்சு இது வசந்த காலம் நாம போய் நம்ம வேலைய பார்க்கணும் இந்த பக்கம் போகணும் எல்லாரும் சீக்கிரம் எழுந்திருங்க ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு எந்திரிங்க எந்திரிங்க உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஒண்ணு வச்சிருக்கேன் உங்க வேலையை முடிச்சுட்டு தருவேன் தேங்க்யூ ஸ்டெலன் ஓ பரவாயில்ல இருக்கட்டும் ஏதோ என்னால முடிஞ்சது இதுதான் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையா இருக்கு இல்லையா ஓ முடியல ஓ உன்னை சுத்தி இருக்க எல்லாத்தையும் பாரு ரொம்ப அழகா இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்பைக்க பாத்தீங்களா அவன் இன்னும் சின்ன பையன்ல வளர ஆரம்பிச்சிட்டான் ஆமா அவன் என்ன மாதிரி வேகமா வளர்றான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் நிறைய சாப்பாடு கொடுக்கணும் கவலைப்படாத அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் இங்க பாருங்க நீங்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் இங்க பாருங்க பசங்களா நான் சொல்றத கேளுங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க oh. இதுக்காகத்தான் நான் பயந்துட்டு இருந்தேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சொல்லுங்க எங்க இருக்கு இனிமேதான் வேட்டையாடணும் இப்பதானே எழுந்தோம் இனிமேதான் வேட்டையாட போகணும் உண்மைதான் எனக்கு தேவையான உணவு எங்க இருக்கு நான் தேடி பார்க்க போறேன் <laughs> அப்பா அது வெறும் ஸ்னோ தான் ஆனா விழுந்த வேகத்துல நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னா அப்பா நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்களா உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்றது ஒரு சின்ன புல்லு தடுக்கி கூட நம்ம கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்காக பயந்துட மாட்டேன் இங்க பாருங்க நான் தான் உங்க பாஸ் நான் சொல்றத தான் கேட்கணும் இனிமே நமக்கு நிறைய உணவு தேவைப்படும் அதனால அந்த பக்கமா போய் வேட்டையாடலாம் அந்த பக்கமா அத பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ சொல்றத நான் கேட்கணும்ன்ற அவசியமே இல்ல அந்த பக்கம் போனா கொஞ்சம் கூட உணவு கிடைக்காது அதனால நான் சொல்ற மாதிரி கேட்டா நம்ம நிறைய உணவை வேட்டையாட முடியும் புரியுதா நான் சொல்றத கேளு இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு ஹாமி இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த சாப்பிட்டா நம்ம பசி போயிடும் அதாவது கொஞ்சமாவது போகும் ஏன்னா நானும் பசியோட கொடுமையை உணர்ந்திருக்கேன் நான் இன்னும் முடிக்கல ஹாமி மார்னிங் ரூல் ஹாய் நீ ரொம்ப ஹாய் பசங்களா அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் சொல்லி முடிக்கல நாம இங்க இருந்து வெளியில போய் வேட்டையாடணும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியம் நமக்கு தேவையான உணவுகளை நாம அதிக அளவுல சேமிச்சு வைக்கிறது ரொம்ப அவசியம் இதோ இந்த அளவுக்கு தானே ரொம்ப சரியா முடிஞ்ச அளவுக்கு சேகரிப்போம் என்ன செய்ய போறோம் வேட்டையாட போறோம் என்ன வேட்டையாட போறோம் நல்லது ரொம்ப நல்லது ஓகே ஹேமி என்னது என்ன இது நீ எதையோ சொல்ல வந்தியே ஆமா ஏதோ சொல்ல வந்தனே அது என்ன என்ன என்ன என்ன ஞாபகப்படுத்து ஞாபகப்படுத்து வெயிட் நான் என்ன சொல்ல வந்து யா நாங்க உன்ன வினோதமா பார்த்தேன் அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் வாங்க அதை போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க ஓகே அந்த பயங்கரமான விஷயம் என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க நல்ல இடம் தான் ஹேமி நீ எதை சொல்ற இத நான் எதிர்பார்க்கல அம்மா இது என்னவா இருக்கும் போகாத எனக்கு பயமா இருக்கு எனக்கு கூடமா ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க ஆமா இது என்னங்க எனக்கு எனக்கு அது அது வந்து இது என்ன சிவரா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல இது ஏதோ புதர் மாதிரி இருக்கு ஆனா இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல இத ஸ்டீவ்னு சொல்லுவாங்க ஸ்டீவா எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் அதுவும் கேட்க நல்லாதான் இருக்கு அப்படின்னா அது ஸ்டீவா தான் இருக்கும் ஓ ஸ்டீவ் என்ன வேணும் எதுக்காக இப்படி பண்றீங்க அதால பேச முடியும்னு எனக்கு தோணல நீங்க எல்லாம் பேசுறது எனக்கு கேக்குது மரியாதையா எல்லாரும் திரும்பி ஹேமி நீ பின்னாடி வா ஆனா அது ரொம்ப கோவப்படுதே அது அந்த பக்கம் தானே இருக்கு நாம இங்க இருக்கோம் சோ நாம பாதுகாப்பா தானே இருக்கோம் இங்க இருந்து போறதுக்கு நமக்கு வேற வழியே கிடையாது முதல்ல இது என்னங்கறத நாம கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியம் Hey! எதுக்கு இப்படி பயப்படுறீங்க நம்ம போன ஸ்டீவ் சாப்பிட்டுச்சு ஸ்டீவ் உன்னால முடிஞ்ச என்ன சாப்பிடு பார்க்கலாம் சேலா பயப்படாத என்னை யாரும் சாப்பிடல நான் தடிக்கு விழுந்துட்டேன் நான் இப்ப வெளியே போக போறேன் யாராவது இருக்கீங்களா என்னமா இருக்கும் Hey, Jellicatty! Punch it! children. இடம் ரொம்ப பயங்கரமா இருந்தது குளிர்காலத்துக்காக அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்க கால் உயரம் கூட இல்ல அதுவும் இல்லாம கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு பெருசா வந்தது நான் அதுக்கு கீழே மாட்டி இருப்பேன் அப்ப நீ செத்து போயிருப்ப நல்ல விலை குனிஞ்ச இல்லனா காலி ஆயிருப்ப அப்பா ஆனா அது மோசமா இல்ல அங்க காடே இல்லாம இருந்தது பெரிய மரங்கள் அழகான புதர்கள் காடே இல்ல எங்க போயிருக்கோம் என்ன இப்படி வளர்றாரு இப்ப நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்றது எனக்கு தெரியல ஆனா இப்ப பண்ண முடிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நாம இனிமே அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது அத சொல்லுவாங்க ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு மோசமானது இல்ல ஃப்ரெண்ட் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க அங்க போய் தான் இல்ல எனக்கு என்னமோ அது சரியா வரும்னு தோணல ஏன்னா அது ரொம்ப தப்பு அப்புறம் நீங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க மறந்துட்டேன் என்னோட பேர் ஆச்சு நான் சொல்லுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நீங்க இங்கே இருந்து கஷ்டப்படுறத விட நீங்க அங்க போய் சந்தோஷமா வாழறதுக்கான வழிய என்னால உங்களுக்கு சொல்லி தர முடியும் இங்க பாருங்க ஐம்பத்தி நாலு ஏக்கர்ல மனிதர்கள் ஒரு அழகான பிரம்மாண்டமான ஏர் கண்டிஷன் பாரடைஸ உருவாக்கி இருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் பசுமையும் இருக்கு அதுலதான் நீங்க இருக்கீங்க நோ நோ நோ இது நல்ல விஷயம் தான் நீங்க உணவை சேகரிச்சு வைப்பீங்கல்ல குளிர்காலத்துக்காக உணவை சேகரிக்கிறது உங்களோட வழக்கம் தானே ஆமா எங்க கிட்ட இன்னும் இருக்கு அப்படியா இருங்க பாக்குறேன் இங்க எவ்வளவு இருக்கு இந்த கேவ் அளவுக்கு இருக்குமா எங்களுக்கு தேவையான அளவு இருக்கு ஒன்னு கேக்குற நீங்க எல்லாரும் எவ்வளவு நாளைக்கு தூக்கத்துல இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா 274 டேஸ் ஓ ஒரு வாரத்துல வேட்டையாடுவீங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்படலாம் இங்க பாருங்க உங்களுக்கு ஃபுட் சேகரிக்கிற திறமை இருக்கு என்கிட்ட மூளை இருக்கு நாம சேர்ந்து ஒன்னா வேட்டையாடுவோம் எவ்வளவு ஃபுட் கிடைக்கும் அளவே இல்லாம நிறைய கிடைக்கும் உங்க இடத்தையே மூடிடும்னா பாத்துக்கங்களேன் நாங்க அவ்வளவு ஃபுட்ட சாப்பிட முடியாது அதனால அந்த அளவுக்கு நாங்க வேட்டையாட வேண்டிய அவசியமும் இல்ல எனக்கு என்னவோ அவர் சொல்றதுல நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கு நாம ஏன் போக கூடாதுன்னு சொல்றீங்க ஆமா நிறைய ஃபுட் இருந்தா நல்லது தானே எனக்கு அப்படி தோணல என் தேயில் என்னவோ உணர்ந்தது அப்படியா சொல்றீங்க சரி கொஞ்சம் பொறுமையா இருக்கா பொறுமையா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க என் டெய்லி எதையாவது உணர்த்துச்சுன்னா நான் அதை கேட்டே ஆக்கணும் நீங்க சொன்ன மாதிரி நாம உணவை தேடி எங்கேயும் போக வேண்டாம் இங்க பாருங்க நான் சொல்றத கேளுங்க நீங்க தேவையில்லாம அந்த இடத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆமா எனக்கு தான் இத கொஞ்சம் பாக்குறீங்களா இது ஒண்ணும் நான் பிறந்ததுல இருந்தே இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல கைடு இல்லாதனால நீங்க அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க இருக்கலாம் நீங்க சொன்னதுக்கு நன்றி ஆனா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்வளவு ருசியான உணவை நீங்க டேஸ்ட் பண்ணாமலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா எப்படி ஆமா வேண்டாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஓகே எனக்கு புரிஞ்சுது கவலைப்படாதீங்க இது வரைக்கும் நீங்க டேஸ்ட் பண்ணாத ருசிய நான் காட்டுறேன் இது என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இதுல கார்னும் சீஸும் கலந்து செஞ்சிருக்காங்க இதுல நிறைய பிளேவர்ஸ் இருக்கு எது வேணுமோ நீங்க சாப்பிடலாம் இது நாங்க சிப்ஸ் சொல்லுவோம் முழுக்க முழுக்க சீசால ஆனது இவ்வளவு ருசியானது உணவை நான் சாப்பிட்டதே இல்ல எல்லாமே உங்களுக்கு தான் நல்லா சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வாங்க புது உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப பயம் போச்சா நீங்க பாரு எங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வையா அதுக்கு நீ தான் பொறுப்பு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நானும் பொறுப்பேத்துக்கிறேன் கொஞ்சம் இதை பாரு நம்ம இடத்துல இருக்க புல்லுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல இது பாரு இது எவ்வளவு பச்சை பசையல்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படியா பெயிண்ட் கூட மாற அளவுக்கு அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு ஆமா எப்போ தண்ணி ஊத்துவாங்க போல போதும் இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க ஏதோ கொஞ்சோண்டு தண்ணிய பார்த்த உடனே தலைக்கால் புரியாம ஆட்டம் போட வேண்டிய அவசியம் இல்ல எவ்ரிபடி இங்க கொஞ்சம் பாருங்க என்னது இதுவா இதோட பேரு கார் மனிதர்கள் வெளியே பாதுகாப்பா போகணும்னா இந்த கார்ல ஏறி தான் போவாங்க ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கே இதுக்குள்ள எத்தனை மனிதர்கள் இருப்பாங்க பொதுவா ஒருத்தர் ஓ ஓ இவ்வளவு சீக்கிரம் சொன்னா எப்படி உங்க பிரசிடென்ட் அசோசியேஷனை பார்க்க வராரா இருங்க இருங்க பயப்பட வேண்டாம் அவங்க வெறும் சாதாரண மனுஷிதான் அவங்க வினோதமா இருக்கிறதுனால அவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இப்போ ஒருவேளை அவங்க உங்களை பாத்துட்டாங்கன்னு வைங்க அவங்க பண்றதையே நாம திரும்ப பண்ணா போதும் அவங்களுக்கு நம்மள பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்ல இல்ல இல்ல நீங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது அந்த கிராசஸ் பாத்தீங்கன்னா என்னோட மெஷர்மெண்ட் படி டூ இன்ச்சஸ் அதிகமா இருக்கு என்னால அதை ஏத்துக்கவே முடியாது நமக்கு தேவையான உணவை எடுத்துட்டு இங்க இருந்து போலாம் உணவு இருக்கா இல்லையா நீங்க பாக்கலையா அவங்க கொண்டு போன பாக்ஸ்ல ஃபுல்லா ஃபுட்டு தான் இருக்கு நாம வாழறதுக்காக சாப்பிடுறோம் இவங்க சாப்பிடுறதுக்காகத்தான் வாடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்றத காட்டுறேன் மனிதர்கள் பொதுவா நிறைய சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்பவும் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கேட்டீங்களா அதுவும் உணவுக்கான அழைப்பு தான் அந்த உணவை விதவிதமா சாப்பிடணும்னு நினைப்பாங்க அதுக்காக போன் பண்ணி ஆர்டர் பண்ணி வரவழைப்பாங்க இங்க ஃபுட்டை கொண்டு வருவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இம்போர்ட் பண்ணுவாங்க ஃபுட்டை டிரைவ் பண்ணி பல இடங்களுக்கு கொண்டு போவாங்க சுத்தி ஃபுட் தான் எங்க பார்த்தாலும் ஃபுட் தான் அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க நீங்களே பாக்குறீங்களா எவ்வளவு ஃபுட் நீங்க இந்த உலகத்துல எங்க சுத்தி பார்த்தாலும் ஃபுட் தான் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு அப்புறம் மாத்திரை போட்டுப்பாங்க திரும்பவும் நிறைய சாப்பிடுறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க food food food food food so இது சரியான இடம் தானா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தவே பத்தாது அவங்க சாப்பிடாத உணவை என்ன பண்ணுவாங்க தெரியுமா அத அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருவாங்க இதெல்லாம் நமக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு தான் எப்படி போதுமா இது தயாப்பு நீங்க எங்கேயும் கொண்டு போக முடியாது ஓகே இப்ப சொல்லுங்க நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்புறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்ல அதோ அங்க இருக்க பாத்தீங்களா ஒரு பேக்கேஜ் அப்புறம் கேன் இது எல்லாத்துலயுமே ஃபுட் தான் இருக்கு நமக்கு தேவையானதை ஒரு வாரத்துக்கு இதுல இருந்து நம்ம சேகரிச்சுக்கலாம் இல்ல இல்ல இல்லனா அந்த கரடியோட கொண்டுடும் சும்மா டேங்க ஸ்லிப் ஆயிடுச்சு நீங்களா நீங்களா போயிடுங்க போயிடுங்க இங்க இருந்து போயிடுங்க என்னாச்சு செல்லம் என்ன பண்றீங்க நீங்க அவங்கள மாதிரி பண்ணணும் நீங்க தானே முதல்ல இங்க ஓடணும் வாங்க சொல்றல என் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணாகல நல்லா இருக்கீங்கல்ல நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு மனுஷங்க இப்படித்தான் நடந்துக்கிறாங்க அவங்க நடந்துகிட்டத பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்ல தைரியமா இருங்க தைரியமா இருக்கிறதா கொஞ்சம் விட்டு இருந்தா நம்ம உயிரே போயிருக்கோம் ஐயோ கொஞ்சம் நினைச்சு பாருங்க அங்க எவ்வளவு ஃபுட் இருந்தது அந்த சாப்பாடு இல்லைன்னா நம்ம செத்துருவோம் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா இல்ல சரியா தான் சொல்லியிருக்காரு எங்களுக்கு தேவையானதை நாங்க வேட்டையாடுவோம் ஃபுட்டுக்காக ஆசைப்பட்டு நாங்க எல்லாரும் அங்க போய் சாக தயாரா இல்லை என்னது என் குடும்பத்தை பத்தி நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு தேவையான ஃபுட் இங்கேயே கிடைக்கும் எட்ஜுக்கு வந்து நாங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை எல்லாரும் வாங்க அங்க உங்களுக்கு டோனட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸ்டோர் வேணுமா அங்க ஃபுட்டுக்காக நிறைய ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும் எக்கச்சக்கமா சாப்பிடலாம் ஓ ஓகே சரி நீங்க போய் உங்க வேலைய பாருங்க அப்புறம் உங்களோட இஷ்டம் நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க good night Heather good night good night காலையில பார்க்கலாம் ஓகே எல்லாரும் நல்லா தூங்குங்க good night Verne good night dad எல்லாம் நல்லா தூங்குங்க எல்லாரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கணும் வெளியே போகணும் பாதுகாப்பு இல்ல நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா தூங்குங்க குட் நைட் ஃபோன் நான் எப்படியாவது வேட்டையாடணும் அந்த அந்த கரடிக்காக உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சதாச்சு இன்னும் ஆறு நாள் தான் இருக்கு கனவு மோசமான கனவு தைரியமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் ஓ அதேதான் ஓகே பசங்களா நான் ஜெயிச்சிட்டேன் உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சிருச்சு எனக்கு டோனட் வேணும் எனக்கு பீட்சா வேணும் எஸ் ம் hmm. ஓகே இது நல்லா இருக்கும் ஆனா இதை நல்லா மெனு சாப்பிடணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல இதுல தேவையான நார்சத்தும் இருக்கு நல்லா இருக்கு உண்மையா சொல்லட்டுமா அது டேஸ்டாவே இருக்காது நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கேன் இதெல்லாம் பார்க்க மோசமா இருக்கு பாத்தீங்கன்னா எனக்குன்னு எந்த ஒரு குடும்பமும் இல்ல உங்களை பார்க்கும்போது உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தனா சேரணும்னு ஆசைப்படுறேன் எங்க குடும்பத்தோட ஆமா ஆமா உங்க குடும்பத்துல தான் உங்ககிட்ட நான் நிறைய அன்பை பாக்குறேன் குடும்பத்துல இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக எப்பவுமே எல்லாரும் ஒன்னாவே இருக்கீங்க இதுதான் யூனிவர்சல் ரிமோட் ஆனா இந்த மாதிரியான அன்பு எனக்கு கிடைக்கவே இல்லை ஓ, ஓ, ஓ. குடும்பத்துல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போதும் இதுல என்ன தப்பு இருக்கு அவன் ஒருத்தன் தானே இருந்துட்டு போகட்டுமே ஆபத்துல இருந்து நம்மள எல்லாரையும் காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரு ஓகே இதுக்கு மேல நான் என்ன சொல்றது நான் கிளம்புறேன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க உங்க எல்லாருடைய நல்லதுக்காக தான் நான் சொன்னேன் இன்னொரு தடவை நான் இங்க வரும்போது உங்களை பாக்குறேன் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு ஏய் அர்ஜுன் oh. நீ எங்க கூட இருக்கலாம் oh. ah, ரொம்ப oh. நன்றி <laughs> eh. உங்க கூட இருக்கணும் தான் ah. ஆசைப்பட்டேன் eh. உங்களோட அன்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை தானே அங்கிள் பண்ணுன்னு சொல்லுவாங்க எனக்கு இப்படி என் ஓட்டுக்குள்ள போக பிடிக்காது சரி எனக்கு ஹாமி கூட ஒரு சின்ன வேலை இருக்கு <laughs> என் நட்சத்திரம் எனக்கு உதவி பண்ணுவீங்களா கண்டிப்பா செய்யறேன் கண்டிப்பா செய்யறேன் அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒண்ணு காட்டுறேன் <laughs> உனக்கு இந்த பிஸ்கட் பிடிக்கல ஆனா இது உனக்கு இல்ல கை கட்டினது வாய் கேட்டலையே இரு இரு இரு கவலைப்படாத உனக்கு அந்த குக்கி பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த ஒரு குக்கி இல்ல உனக்கு நிறைய குக்கி கிடைக்க வழி சொல்றேன் அங்க பாத்தியா அந்த பாக்ஸ் நிறைய குக்கீஸ் இருக்கு அது எல்லாமே உனக்கு தான் உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு குக்கீஸ் நீ சாப்பிடலாம் இதெல்லாம் யாருக்கு எல்லாமே உனக்கு தான் கொஞ்சம் பொறுமையாயிரு நான் சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன் உன் சுறுசுறுப்பு பிடிச்சிருக்கு ஆனா பொறுமை ரொம்ப முக்கியம் எனக்குன்னு சொன்னீங்களே ஆமா உனக்கு தான் ஆனா கொஞ்சம் மூளைக்கு வேலையை கொடுத்து அதை எப்படியாவது அடைய பார்க்கணும் என்கிட்ட பிரில்லியன்டான பிளான் இருக்கு அது நிச்சயமா செயல்படும் மூளைனா என்ன உனக்கு நான் தெளிவா சொல்றேன் மரியாதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த குக்கீஸ் என்னாச்சு இவன் என் கூடவே குறுக்க குறுக்க வரான் இவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல ஓ இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் சரி வா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கவனி பொதுவா மக்கள் உன்னை பார்த்தா பயந்து போயிடுவாங்க அது உனக்கு தெரியுமா ஒன்னு கேட்கவா சரி கேளு ஓகே அவங்க பயப்படுற அளவுக்கு நான் டெரரவா இருக்கேன் சாதாரணமா இல்ல ரொம்ப டெரரா இருக்க ஓஹோ என்ன ஓகே இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் எனர்ஜி எனர்ஜி எனர்ஜி ரொம்ப முக்கியம் இரு கால் எப்படி இருக்குன்னு பாக்குறேன் நல்லா இருக்கு காலு நல்லா இருக்கு நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமா தான் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் டெரரா பேசணும் கமா இருங்க அத நான் சொல்லட்டா ஏ பை நிறுத்து நான் சொல்றத மட்டும் நீ கவனிச்சா போதும் ஓகே ஓகே தேங்க்யூ இங்க பாரு கொஞ்சம் இரு கிடைச்சிருச்சு முடிஞ்சது கமான் உன் வேலை முடிஞ்சது நீ அங்க போலாம் அவங்கள பயமுறுத்து போ போ நான் மோசமான ஆணில் என்ன பார்த்தா எல்லாருக்கும் பயந்தா வரும் அந்த குக்கீஸ் குக்கீஸ் குக்கீஸ் வேணும் அந்த குக்கீஸ கொடுத்துட்டு போயிடுங்க எப்படி என்னோட டெரர் அவங்க போயிட்டாங்க பின்னால பாரு அவங்க என் பின்னாடி தான் ஓடி வந்துரு இது வேலைக்கு ஆகாது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவன் பத்திரமா தான் இருக்கான் பத்திரமா இருக்கிற அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமான வேலையா இருக்கு வா ஓடிடலாம் கலக்கிட்டீங்க உண்மையிலேயே அசத்துட்டீங்க நண்பா உங்களை பார்த்து அவங்க பயந்து போயிட்டாங்க இப்ப நீங்க இத டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா ஆமி நீயும் ரொம்ப கலக்கிட்ட நீ என்னையே பயமுறுத்திட்டா பாரு அவங்க உன்னை பார்த்ததும் பயந்து ஓடி போயிட்டாங்க நீ நல்லாவே வேட்டையாடுற இப்படி வேட்டையாடுறதுனால நிறைய உணவை சேகரிக்க முடியும் பல நாளுக்கு நீங்க கவலையே இல்லாம சாப்பிடலாம் முதல்ல ஒரு வந்து தாக்குச்சு அப்புறம் ரேபிஸ்னு போட்டுருந்துச்சு ஊர்ந்து போற எங்களை தாக்குச்சு ஊர்ந்து போற இட்ஸ் ஓகே oh, பசங்களா நீங்க உள்ள போங்க டிவி பாத்துக்கிட்டே குக்கீஸ் சாப்பிடுங்க ஓகேமா என்னாச்சு ஜெனஸ் அவங்க ஏதோ ரேபிட்ஸ் ஸ்குரல்னு ஓ சொன்னாங்க விடுங்க சின்ன விஷயத்தை அவங்க பெருசு படுத்துறாங்க பெருசு படுத்தலாம் இல்ல இந்த மாதிரி ஜந்துக்கள்ல எங்க இருந்து வருதோ தெரியல தேவையில்லாம நம்ம சிட்டிக்குள்ள வந்து டிசீஸ் எல்லாம் பரப்பி விட்டுட்டு போயிடுதுங்க அதனால நமக்கு தான் பிரச்சனை ஆமா நான் அவன்ல கேஸ்ரோல் வச்சுட்டு வந்துட்டேன் போய் பாக்குறேன் நல்லது உனக்கு கேசரோல் பத்தின கவலை ஆனா எனக்கு எல்லாமே சுத்தமா இருக்கணும் கிளீனா இருக்கணும் யாருமே சண்டை போட்டுக்க வேண்டாம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒவ்வொருத்தரா இதை எடுத்து சாப்பிடுங்க இந்தாங்க புடிங்க ஓ இந்த மாதிரி உணவு நான் பார்த்ததே இல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு இந்த பேக்குள்ள தான் ஃபுட்டை வச்சுப்பியா ஆமா அதுக்கு அவசியமே கிடையாது மனிதர்கள் உணவை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சேமிக்கிறதே இல்ல சாப்பிட்டதும் அவங்க இத குடிப்பாங்க விதவிதமா சாப்பிடுறதுல அவங்கள அடிச்சுட்டவே முடியாது இந்த பொண்ணு நமக்கு ஒரு வாரம் தாங்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு நீ இப்போ சாப்பிட வேண்டியது காஃபேன் ஓகே எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் நம்ம வேட்டை தொடரும் Pink flamingos grow, diets out of fire. யாரா இருந்தாலும் சரி உடனே இந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு வாங்க போச்சு வாவ் நான் இதை பிடிச்சு தூக்கவா இல்ல நீ அதை தொடக்கூடாது இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல வாங்க இதுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல ஜோபி இந்த மாதிரி நடு ரோட்ல நின்னுகிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீங்க ஜிம்மி நீ போய் கார்ல இருந்து ஷவர் கொண்டு வரியா எனக்கு எல்லா விஷயமும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது என் உலகம் இது இல்ல போச்சுட அம்மா நீங்க வந்துட்டீங்களா என்னோட கடைசி நிமிஷத்தை நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க இது என்ன சொல்லுது ஒருவேளை அவங்க அம்மாவை தொலைச்சிட்டானோ என்னவோ நான் சொல்றத கேளுங்க முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலாம் இது ரொம்ப ஆபத்தா முடியும் நல்லா காட்ச் பிடிச்ச நீ ரொம்ப ஆபத்தானவ இது சரியில்லை என்னோட அருமை நண்பர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா குட் பாய் அருமை நண்பர்களே ஓ ஓ ரோஸ் அழகான பூ இப்ப வந்து தூக்கவா நோ ஓகே உடனடியா நாம எக்ஸ்டர்மினேட்டரை கூப்பிட்டாகணும் இப்படி வர்றத நம்ம அப்புறப்படுத்தி ஆகணும் சீக்கிரம் நாம இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும் சரி குடு நாங்க ஏதோ வினோதமான விலங்கால பிரச்சனைன்னு எனக்கு போன் வந்துச்சு அதுக்காக தான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன் எனக்கு போன் பண்ணி இங்க வர சொன்னது யாரு இந்த இடத்துல நாளைக்கு முக்கியமான ஒரு நேபர்ஹுட் பார்ட்டி நடக்க போகுது அதனால அடிப்பட்ட அனிமலை தூக்கிட்டு போறதுக்காக தான் உனக்கு போன் பண்ணோம் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க சிஸ்டர் உங்க பார்ட்டிக்கு இடைஞ்சலா எந்த அனிமலும் வரத நான் அனுமதிக்க மாட்டேன் கவலைய விடுங்க நான் வேர்மினேட்டர் என் கடமையை செய்வேன் என்ன இது நான் எதிர்பார்த்ததை விட வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல இருக்கே செலவும் கொஞ்சம் அதிகமாகும் இது கதையை முடிச்சிடுறேன் பண்ணிடலாம் ஆனா ரோட்ல காரை ஓட்டும் போது பார்த்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியலையே இது இறந்துடுச்சான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் இருந்தாலும் என்னால இதை சரியா பிடிக்க முடியும் ஆனா இதுக்கு வலிக்காத மாதிரி பாத்துக்க அது கொண்டுடு கொண்டுடு உண்மையிலே நீ கலக்கிட்ட அருமையான வேலை செஞ்சிருக்க எப்படி போச்சு ஓகே எனக்கு ஏதோ வினோதமான வாசனை வருது அது என்னதா இருக்கும் ஏன்னா இறந்து போயிருக்குமா இல்ல உயிரோட தான் இருக்கு ரெப்டைல் இல்லையே ரெப்டைல் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல நீ சாதிச்சிட்ட கலக்கிட்ட இப்ப தோணுது நீங்க ஹீரோ நீங்க ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமான நம்ம ஆர்ஜே தான் பெரிய புத்திசாலி ஆர்ஜி என் கூட வா நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன் ஓ கண்டிப்பா அது என்ன சொல்லிட்டு போகுது காட்டிட்டு போகுது அவ்வளவுதான் இந்த பக்கமா சீக்கிரமா இத பாத்தியா புது வீடு இங்க வா இங்கதான் உனக்கான இடம் இது எனக்காகவா ஆமா உனக்கு வேற ஏதாவது தேவைப்படுமா அர்ஜே இதை விட எனக்கு வேற என்ன தேவைப்பட போகுது இந்த இத இப்ப குடி தேங்க்ஸ் இது என்னோட பேகா ஆமா இது அந்த மரத்துக்கு கீழே இருந்துச்சு நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படியா வாவ் விஷயம் தெரியுமா அஜய் நமக்கு டிவி கூட ஏசி கூட வாங்கலன்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த டிவில ஆயிரம் சேனல்ஸ் வரும் இந்த ரிமோட்டை நீ தான் முதல்ல யூஸ் பண்ணணும் வாவ் யூனிவர்சல் ரிமோட் ரொம்ப நல்லா இருக்கு நிஜமா தான் சொல்றேன் ஹாய் விவோஸ் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு திரும்ப போகலாம் நீ படி இருக்கிற காரியத்தை நினைச்சு வேக்கப்படு பொண்ணு எங்க குடும்பத்துல ஒருத்தரா தானே நினைச்சோம் என் மனசுல ஒரு முழுமையான ஒரு இடத்தை உனக்கு கொடுத்தேன் ஆனா அதை நீ சுக்கு நூறா உடைச்சிட்ட என்னதான் இருந்தாலும் உன்னோட குணத்தை நீ மாத்திக்க முடியாது இல்லையா அதனாலதான் எங்களுக்கே நீ துரோகம் இல்ல இது வரைக்கும் நான் யாருக்கும் பண்ணல இனிமே நீ என் கண்ணுல படவே கிளம்பி போயிடு கிளம்பி போயிடணுமா அந்த ஆள் என்னவோ அவ்வளவு நல்லவனா தெரியல நீ என்ன நினைக்கிற ஆர்ஜே ஆர்ஜே நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆர்ஜே இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீ அடிமையாக கூடாது நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உணவை தேடணும் கரடி கிட்ட கொடுக்கணும் ஃபுட்ட தேடணும் எங்க ஃபுட்டெல்லாம் எங்க போச்சு ஓ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் எங்க இருந்ததோ அங்கேயே கொண்டு போறேன் வேண்டாம் வேண்டாம் அந்த மாதிரி பண்ணிடாத சொல்றது கேளு சேர சேர வேண்டியவங்க கிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட கடமை ஆனா ஏ ஏன்னா மனுஷங்க எங்க மேல கோபமா இருக்காங்க ரேபிட் மாதிரி எங்க நிலைமை ஆக கூடாது அதனால இந்த பேக கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்பதான் அவங்க எங்களை கொல்ல மாட்டாங்க இரு நான் சொல்றத கேளு நமக்கு இது நிச்சயமா தேவை இல்ல இது தேவையில்லை இத நீ கொண்டு போக கூடாது கண்டிப்பா கொண்டு போவேன் மரியாதையா சொல்றத கேளு முடியாது உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சொல்றத கேளு நம்ம இங்க இருந்து போயாகணும் ஆபத்து காத்திருக்கேன் வேண்டாம் இதுக்கு மேலேயும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல பாதம் நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல என்னோட செல் முழுக்க என்ன எச்சரிக்கை பண்ணுது இந்த தடவை ஒன்ன நிச்சயமா நான் விடுறதா இல்ல விட வேண்டாம் விளையாடலாம் விளையாடலாம் விளையாடலாம் விளையாடலாம் டர்னுக்கு வந்துருவேன் <laughs> போச்சு ஏய் உனக்கு ஒண்ணும் ஆகலையே உன்னோட கைய கூட என்ன போச்சு எப்படி போச்சு காரணம் அந்த கொண்டு போய் சேர்க்க நான் முயற்சி பண்ண உனக்கு மூலகில குழம்பிடுச்சா என்ன இது வரைக்கும் இவ்வளவு ஃபுட்ட நாம கலெக்ட் பண்ணதே இல்ல நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா ஆமா எதுக்காக நீ அப்படி பண்ண நமக்கு கிட்ட தான் தேவையான ஃபுட் நிறைய இருக்க அது நல்ல உணவு இல்ல ஆ ஆனா முன்னாடி நீங்க என்ன சொல்லிருக்க உணவை எந்த வழியில வேணாலும் வேட்டையாடலாம் அது நல்லதா தான் இருக்கும்னு சொல்லிருக்க மறந்துட்டியா உண்மைதான் ஆனா இப்ப அப்படி கிடையாது ஆர்ஜே உங்களை யூஸ் பண்ணிக்கிறான்னு உங்களுக்கு புரியலையா வேன் ஏன் அப்படி எல்லாம் பேசுற ஆர்ஜே அப்படி எல்லாம் கிடையாது தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க எனக்கு என்னமோ அவன் மேல பெரிய தப்பு இருக்கிற மாதிரி தோணுது அவன் சொல்றதை எல்லாம் கேட்கும் போது எனக்கு அது தப்பா தெரியுது அப்படின்னா நீ மட்டும் தான் நிலவே நாங்க எல்லாரும் கிட்டவங்கன்னு சொல்ல வரியா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ பழைய வேன் கிடையாது பொறாமையில மிதக்குற பொறாமையா அவன் மேலையா ஆமா நம்ம எதிர்காலத்துக்காக நல்ல திட்டத்தை போட்டு உணவை தேர்ந்தெடுத்து அது ஒண்ணும் நல்ல உணவு இல்ல அது நம்ம உடம்ப பாதிக்கும் நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு பாத்தியா இவங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க இந்த மாதிரி இருந்ததே கிடையாது எல்லாரும் இந்த மாதிரி ஸ்டுப்பிட்டா நடக்கிறதுக்கு நீ ஒருத்த மட்டும்தான் காரணம் <laughs> நான் ஒன்னும் ஸ்டூபிட் இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல நான் தப்பா சொல்லிட்டேன் வேணும்னா நீங்களே அங்க வந்து பாருங்க தயவு செஞ்சு வாங்க என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல நான் சொல்றத நம்புங்க ஸ்டெலா ஆசி ஹேமி நீ கூட புரிஞ்சுக்க மாட்டியா ಹ್ಯಾಮಿ ನಾವನು ಸ್ಟುಪಿಡ್ ಇಲ್ಲ please I must give the impression that I have the answers for everything. You were so disappointed to see me unravel so easily. It's only change, it's only everything I know. It's only change, and I'm only changing. Good night, Archie. Good night, Quell. வந்துரு ஜார்ஜ் நாளைக்கு காலையில உன்னை சந்திக்கிறேன் இது என்ன லிஸ்ட் எல்லாமே இதுல அதிகமா இருக்கு பாரு இதுதான் லீகல் மேடம் அதுபடிதான் நாங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுவோம் எல்லாமே லீகலா தான் நடக்கும் நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி இவ்வளவு பணத்தை எங்களால நிச்சயமா கொடுக்கவே முடியாது <laughs> உங்களுக்கு வேற வழி இல்ல உங்க பார்ட்டி ஒழுங்கா நடக்கணும்னா நீங்க கொடுத்துதான் ஆகணும் இது தாண்டி எந்த விலங்கும் உள்ள வர முடியாது பரவாயில்லையே <laughs> இப்படி பண்ணிருக்க கூடாது நீ செஞ்சதுதான் சரி ஆர்ஜே என்ன நான் அந்த ஃபுட் எடுத்துட்டு அப்படி போயிருக்க கூடாது அது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல நான் போனேன் நீ அப்பவே எச்சரிக்கை பண்ண ஆனா நான் அதை மதிக்கல அப்ப நான் கொஞ்சம் பயந்து போயிருந்தேன் நான் இந்த சின்ன ஓட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீ அப்படி இல்ல எல்லாருக்கும் உதவி செய்யற அன்பா இருக்க பயப்படாம இருக்க அதனால தான் நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்டுட்டேன் உன்னை சொல்லவா நீ கண்டிப்பா என் மேல பொறாம படவே இல்ல நீ நிறைய நல்லதுதான் பண்ணிருக்க உன் குடும்பத்தை பாதுகாக்க நீ நிறைய பண்ணிருக்க ஆனா இப்ப நீ தான் நல்லது பண்ணிட்டு இருக்க இப்ப உன்னோட டெய்ல் என்ன சொல்லுது என் தலை சொல்றத டெய்லும் டெய்ல் சொல்றத தலையும் கேட்டு கேட்டு நான் வயிறு ரொம்ப சாப்பிட்டதே இல்ல அதனாலதான் நீ இன்னைக்கு இங்க இன்சார்ஜா இருக்கேன் நீ சொல்ற மாதிரிலாம் அப்படி எதுவுமே இல்ல நீ தான் எப்பவும் எங்க கூடயே இருக்கணும் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை இது இதுதான் என்னோட பிரச்சனை இத பாரு இதுல என்ன பிரச்சனை கொஞ்சம் இரு நான் இப்ப வந்துடுறேன் சரியா மேடம் பாட்டிக்கு தேவையானதை கொண்டு வந்துட்டேன் ஓகே எல்லா ஃபுட்டையும் அங்க ரைட் சைடுல வச்சிருங்க ஏன்னா அங்கதான் சேஃபா இருக்கும் எஸ் எஸ் இது என்ன ஆர்ஜே என்ன ஓ அதுவா அது ஒரு லிஸ்ட் அதுல இருக்கிறது தான் நீங்க தொலைச்சிருக்கீங்க அப்படி பாத்தீங்களா எவ்வளவு பெரிய லிஸ்ட நம்ம தொலைச்சிருக்கோம்னு ஆமா தெரியுது என்ன மன்னிச்சிடு ஆர்ஜே இப்ப புரியுது இது நீங்க வெறும் வார்த்தையா சொன்னா பத்தவே பத்தாது ஒரே ராத்திரில இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வரணும் ஓகே போகலாம் எங்க போகலாம் அந்த வீட்டுக்குள்ள என்ன எங்க போயிட்டீங்க ஆளை காணோம் அத கொஞ்சம் கீழே போடுறியா வேன் என்ன சொல்ல வராருன்னா நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிற விதமா இன்னொரு சான்ஸ் கேக்குறாரு என்ன மன்னிச்சிடுங்க ஓகே இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இதோ இங்கெல்லாம் செக்யூரிட்டி இருக்கு இங்க இங்க இங்க இங்க இங்க இங்க இங்க அப்புறம் இங்க இந்த இடத்துல இருக்கு அப்புறம் இங்கேயும் இங்க இங்க இங்க இங்க பெரிய ட்ராப் இங்க இருக்கு இங்க ஒண்ணு அப்புறம் இங்க ரெண்டு இருக்கும் அங்க ஃபுல்லா இருக்கு சொல்லு இல்ல அங்க ரெட் லைட்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா நம்ம போலாமா எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அப்படியே நான் மாட்டிக்கிட்டாலும் என்னோட ஷெல் என்ன காப்பாத்தும் ஓகே இதுதான் நாங்க நான் காரா இருக்கேன்ப்பா நான் தான் கார் வெளிய அத பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்ன நான் கேளுங்க அதெல்லாம் முக்கியம் இல்ல முக்கியமான விஷயம் நான் தான் கார் நான் தான் காரா இருப்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு ஸ்டெப் ஒன் இங்க இருந்து கிளம்புறோம் ஸ்டெப் டூ உள்ள போறோம் ஸ்டெப் த்ரீ ஃபுட்டோட திரும்பி வரும் ஆனா அந்த இடம் முழுக்க ரொம்ப ஆபத்தா இருக்கும்னு எனக்கு தோணுது கதவெல்லாம் அங்க மூடி இருக்கும் நாம எப்படி உள்ள போவோம் இதோ இத பாருங்க இந்த கலரை பாத்தீங்களா இதுதான் நம்மளோட கீ இது அந்த கதவெல்லாம் திறக்கும் அது தானே வந்து உன்கிட்ட காலர கழட்டி கொடுக்கும் நினைச்சியா அதுவா கழட்டி கொடுக்காது ஆனா நீ கழட்டலாம் நானா ஆமா ஸ்டலா கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணா போதும் அது காட்டி கொடுக்கும் எப்படி சொல்ற நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க சமஜோக்குப்பா எங்க பாரு நீ சொல்ற ஐடியா எனக்கு சரியா வருமா தெரியல ஆனா ஆபத்து எதுவும் இல்லைன்னா நான் போக தயார் வெளியே வேணா பிரச்சனையா இருக்கலாம் ஆனா உள்ள சேஃபா இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் இருங்க அவ்வளவுதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நம்மளோட வேலை முடிஞ்சது ஓ வாவ் அங்க பாரு இவ பாக்க அழகா இருக்கா என்ன ஓ இது ஓகே காய்ஸ் வேலை முடிஞ்சது நம்ம உள்ள போக வேண்டியதான் எதுவும் என் கையில மாட்டல ஆனா இனி எதுவா இருந்தாலும் என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது நோ ஹமி ah, அந்த குக்கி நல்லது இல்லைன்னு சொன்னல ஆனா எனக்கு குக்கினா ரொம்ப பிடிக்குமே என்ன நடக்குதுங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல இது இருக்கு கமான் கமான் அப்படிதான் இந்த லைட்டை ஃபாலோ பண்ணி போ போ அப்படிதான் அப்படிதான் உள்ள போ உள்ள போ அப்படிதான் இதை ஃபாலோ பண்ணி போ நீ இப்போ கிட்ட போயிட்ட வேலை முடிஞ்சது ஓகே ஸ்டெப் டூ ஸ்டெப் டூன்னு சொல்லிட்டான் அப்ப அங்க பிரச்சனை முடிஞ்சிடுச்சு ஓகே பாத்து ஜாக்கிரத இது நேரத்துல அந்த கேட்டடா எங்கன்னு தேடுறது அரியோ ஓ வேண்டாம் வேண்டாம் சத்தம் போடாதீங்க அமைதியா இருங்க அந்த கேட் நம்மள பாக்குது அந்த கேட்டுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரியக்கூடாது யார் அது நீ ஒரு கேட் நீ ஒரு கேட் நீ ஒரு கேட் அதாவது நான் ஒரு கேட் மியாவ் ஆமா கரெக்ட் தான் ஷோ முதல்ல இங்க இருந்து கிளம்பு உன்ன மாதிரி பூனை எல்லாம் எங்க ஓனர் அனுமதிக்க மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்களா அது எப்படி அனுமதிக்க மாட்டாங்க அந்த கலர் வாங்க உன்னோட காலர் ரொம்ப அழகா இருக்கு அது எனக்கு கொடுக்கறியா இல்ல இல்ல இல்ல பக்கத்துல எல்லாம் வராத உன்ன மாதிரி பொண்ணு கிட்ட எல்லாம் பேசுறது எங்க ஓனருக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்தியா அலர்ஜி ஆயிடுச்சு அலர்ஜியாச்சா என்ன பார்த்தா இவ கதைய கந்தலாக்கிட்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து நீ இப்படி நடந்துப்ப என்ன பார்த்தாலே அவ அவன் வயது ஓடுவா அப்புறம் என்ன முக்கியமான விஷயம் உன்ன மாதிரி உப்பி போன மூஞ்ச பாக்குறதுக்காக ஒண்ணு நான் ஆசையா இங்க வரல புரிஞ்சுதா ரொம்ப அழாத நான் என் பின்னாடுக பாதுகாக்க மேக்கப் போடணும் நீ என்னமோ பெருசா அலட்டிக்கிறியே போதும் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி என்கிட்ட பேசினதே கிடையாது நீ பேசிருக்க அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்போனா போனன்றத நீ நம்பிட்ட இலையா கோண்டு பையா சரி வாங்க நம்ம உள்ள போலாம் ஒன்னு சொல்லவா உன்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பவரான விஷயம் இது சொல்ல வர உன்னோட கண்ண சொன்ன என் கண்ணா ஆமா அது ரொம்ப அழகா இருக்கு அழகா இருக்கா ரொம்ப நன்றி எனக்கு என்னமோ இந்த மாதிரி போறது சரியா வரும்னு தோணல ஒருவேளை அந்த பூனை மனசு மாதிரி வந்துடுச்சுன்னா அது சரி உனக்குன்னு ஒரு பேர் இருக்குமே ஆமா எனக்குன்னு ஒரு அற்புதமான பேர் இருக்கு நான் போயிச்சேன் என்ன எல்லாரும் பிரின்ஸ் டைகரேஸ்னு சொல்லுவாங்க ஓ பேர் ரொம்ப பெருசா இருக்கே நான் உன்ன டைகர்னு கூப்பிடவா இந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு எல்லாரும் வந்த வேலையை பார்க்கலாம் என்ன சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க வேகமா போய் வேலைய பாரு ஓகே நல்லா புடிச்சுக்கிட்டேன் என்ன சத்தம் அது என்னது அது வந்து இதயத்துல இருந்து வர சத்தம் கேளு சீக்கிரம் வாங்க ஓகே ஓகே எதுவும் பிரச்சனை இல்ல வேலையை பார்க்கலாமா புடி கேட்ச் புடி கீழே விழுந்துருமோ எஸ் வேலை முடிய போகுது என் அப்பா இருக்காரே நான் பார்த்ததுலயே ரொம்ப நல்லவர் அவர்தான் என்ன போல ரொம்ப அழகாவும் இருப்பாரு புத்திசாலியும் கூட அப்போ அது மட்டும் இல்லாம என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு நான் நிறைய ஜெயிச்சிருக்கேன் அத வேணா உங்ககிட்ட காட்டுற மாதிரியா வேணும் வேணும் அப்படிதான் அப்படிதான் சீக்கிரம் வேலைய முடிங்க என்ன இது அதுவா தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக அலாரம் வச்சிருப்பாங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க oh. சீக்கிரம் அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள நாம போய் ஆகணும் இல்ல பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்றா என்ன ப்ளூ பெனி டிவி கிட்ட நீங்க போங்க நீங்க அந்த லேடிய ஃபாலோ பண்ணுங்க அப்படி பண்ற ஆர்ஜி தனியா போகாத நில்ல ஏதோ தப்பு நடக்குது ஏதோ தப்பு நடக்குது ஆர்ஜி சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் கொஞ்சம் இரு இது முடிச்சிட்டா வின்சென்ட் பிரச்சனை தீந்துரும் வின்சென்டா என்ன யாரு வின்சென்ட் ஓ வென் அது ஒரு பெரிய கரடி இத நான் எடுக்கலனா அது அப்புறம் என்ன சும்மா விடவே விடாது அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன் <laughs> நீங்க பயப்படாதீங்க முடியல என்னால அம்மாவை பார்க்க ஹெதர் ஓ என் வீட்ல வெள்ளையா ஏதோ ஒரு ஜந்து இருக்கு உனக்கு ஒண்ணு ஆகல உங்ககிட்ட இருந்துதான்ப்பா கத்துக்கிட்டேன் நீ ரொம்ப புத்திசாலி ஓ இதை எடுக்க முடியல நம்ம உடனே இங்க இருந்து போகணும் நமக்கு நேரம் இல்ல என்ன ஜார்ஜ் ஒண்ணு இல்ல அப்படி நான் கிளம்பலாம் இங்க இருக்கிறது ஆபத்து இல்ல ஒண்ணு ஆகாது என்ன பேசிக்கிட்டு இருக்க நமக்கு நிறைய ஃபுட் கிடைச்சிடுச்சு டேய் இங்க பாரு இந்த ஃபுட்ட மட்டும் நான் அந்த கரடி கிட்ட குடுக்கலனா அது என்ன கொன்னுடும் அது கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் இது மட்டும் தான் மிச்சம் அதுக்காக தான் உங்க கூட நான் சேர்ந்தேன் என்ன போயிடு ஸ்டெல்லா ஸ்டெல்லா எங்க போற ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லா இங்க பாரு நான் சொல்றது கேளு நீ நினைக்கிற மாதிரி நான் புடு புடுக்காக வரல இவங்களை டைவர்ட் பண்ணதான் பார்த்தேன் அப்புறம் சதுக்கிறேன் எல்லாரும் மை காட் உனக்கு எது ஸ்மெல் வரலையா இல்ல ஸ்டெல்லா இது அன்புக்கான அடையாளம் எந்த மோசமான ஸ்மெல்லும் வரல என்னால இத நம்ப முடியல சீக்கிரமாக முடியல இங்க இருந்து ஓடிடு அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிருவீங்களா என்ன என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது <laughs> ஓ ஸ்மெல்லு உங்க மேல தானா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இப்ப என்னோட வீடு நாசமா பாருங்க நான்சி போதும் நிறுத்துங்க இனிமே இவங்களால தொல்ல வராது நான் சீக்கிரம் இவங்களை காட்டுல விட்டுருவேன் இல்ல காட்டுக்குள்ள விடாத இதுக்கு எப்பவும் இந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கணும் உங்களோட பிசினஸ் பண்ணதுல சந்தோஷம் மேம் இப்ப நம்ம என்ன பண்ணுவோமா அது எனக்கு தெரியலம்மா நான் சாக கூடாதுப்பா என்ன நான் வாழணும் உனக்கு ஒண்ணு ஆகாத சீக்கிரமா போயிடலாம் அப்ப வீண் சொன்னதை கேட்டிருக்கணும் நாங்க தான் கேட்காம விட்டுட்டோம் சாரி வேல் பரவாயில்ல அவனை நம்பினதுல தப்பே இல்லை அவனை நானும் நம்பினேன் நம்பி தப்பு பண்ணிட்டேன் என்ன நீயா உன்னை கொல்ல நான் இப்ப கிளம்ப இருந்த ஆனா மேல இருந்து ஒரு அற்புதமான காட்சிய நான் பார்த்தேன் என்னங்கிறத நீயும் பாரு நான் எதிர்பார்த்ததும் இதுதான் நான் எதிர்பார்த்த மாதிரி இவங்க எல்லாரையும் காட்ட விட்டு கண் காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போக போறாங்க <laughs> இதுக்கு காரணம் நீ தான் எனக்கு ஃபுட்டும் கொண்டு வந்துட்டு அவங்கள மொத்தமா அனுப்பவும் செஞ்சுட்டு உன் மேல நம்பிக்கை வச்சதுனால அவங்க எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்க அவங்க எதிர்பார்க்காத இடத்துக்கே போயிட்டாங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன நீயா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்காகத்தான பார்க்க முடியும் நீ குடும்பம் இல்லாத ஒரு தனி ஆள் நீ எடுக்கிறது உனக்குத்தான் சொந்தம் ஆனா அவங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது அவங்க சரியான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க நீ அதை பத்தி கவலைப்படாத சரியான முடிவு இதுதான் உனக்கு அவங்க தேவையில்லை ஆனா எனக்கு நிச்சயமா அவங்க தேவை அதுவும் இப்பவே என் உதவி அவங்களுக்கு தேவை அதனால இதை கொண்டு போய் தான் ஆகணும் அவங்கள நான் காப்பாத்திய தீர்வேன் இல்ல வேணாம் நான் சொல்றத கேளு உங்களை நான் காப்பால வந்திருக்கேன் நீ சொல்றத கேட்டுதான் நாங்க எல்லாரும் இந்த நிலைமையில இருக்கோம் என்ன என்ன சொல்றீங்க கேக்கல கரடி ஓ மூணு பேரும் சேர்ந்து இந்த வண்டியை ஓட்டுறோம் என்ன எப்படி தடுக்கிறது உங்கள் பயணத்தை தேர்ந்தெடுக்கும் எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போ நீங்க சொன்ன இடத்த செலக்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா நீ சொல்றது எனக்கு எதுவுமே கேட்கலையே லா லா லா லா லா லா லா லா கொஞ்சம் வண்டியை நிறுத்திக்க அது எனக்கு பண்ண தெரியாதே இங்க சுத்தி இருக்கு பாருங்க அப்ப தட்டு உள்ள வரணும் என்ன விடுங்க இல்ல இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல அவன் நமக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கான் எனக்கு தெரியும் என்ன சொல்றீங்களா ஆனா அவன் திரும்பி வந்திருக்கான் கூடவே அதையும் கூட்டிட்டு வந்துட்டான் சத்தம் போடுறதுனால எங்க மைண்ட் டைவர்ட் ஆகுது அவன் எதுக்காக வந்திருக்கான் பார்த்து அவன் நமக்கு உதவி செய்யத்தான் வந்தான் ஆனா வேன் எப்பவும் நீ உன்னோட டெய்ல தான் நம்பணும்னு சொல்லிருக்கல ஆனா அது இப்ப ஆடல அவ தெரிஞ்சுட்டேன்னு எப்படி சொல்ற என்ன மன்னிச்சிடுங்க அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போ லெஃப்ட்ல போகணும் சேர்ந்துட்டீங்க ஓ எவ்வளவு நேரமா இப்படி தொங்கிக்கிட்டு இருந்தேன் என்னாச்சு ஆமி அங்க கொஞ்சம் பாருங்க நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் எப்படி தப்பிக்கிறது என்கிட்ட மட்டும் வந்தீங்க உங்க மூஞ்ச உடச்சிடுவேன் என்ன பவர்ஃபுல்லா இருக்கீங்களா ஓகே நீங்களா நானும் பாத்துடலாம் அது ஜாக்கிரதை வாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா போகலாம் நான் உன்னை பாத்துக்கிறவா என்ன பேச்சு பேசுற உன்னை கொன்னிடுவேன் அவனுக்கு தேவை நான் தான் உங்களோட ஃபேமிலி இங்கேயே இருக்கட்டும் என் ஃபேமிலிய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதுக்கு டைம் இல்ல ஹேமி நீ வந்துட்டியா இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பயந்ததுல போதும்னு நினைக்கிறேன் Wiggle out! சரியில்ல கல்டர் டோபு இந்த இடமே நாசமாக போகுது இல்ல இல்ல வேணா வேணா போச்சே வா உனி உண்மையிலேயே ஜீனியஸ் தான் oh, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா இந்த ஷெல்ல எப்பவும் நீ போட்டுக்காத ஏன் உனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சிய எடுத்த பொருளை திருப்பி கொடுத்தரணும் வாங்க கிளம்பலாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க இப்படி பண்ணது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா மேடம் ஆபீசர் ப்ளீஸ் நான் இல்ல இவர்தான் இவர்தான் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல இல்ல இல்ல இல்ல இத நான் ஏத்துக்க மாட்டேன் கான்ட்ராக்ட்ல உங்க பேர் தான் இருக்கு இதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு இல்ல அது என் பொறுப்பு இல்ல நான் இதை ஏத்துக்க மாட்டேன் நீங்க தான் காரணம் இவ்ளோ பேசுறியே நான் யாரு தெரியுமா இந்த அசோசியேஷன் என்னால தான் நடந்துகிட்டு இருக்கு நல்லா போங்க விடாதீங்க மரியாதை அப்படின்னா இந்த வழியா தான் நீங்க எப்பவும் வருவீங்களா எனக்கு பிடிச்சிருக்கு சரி கூட வா எங்க இடத்த சுத்தி காட்டுறேன் ஆட்லே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவே இதை கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இவங்களுக்காக நீ உதவி செஞ்சு வேட்டையாடி கொடுத்த ஃபுட் எல்லாம் இனிமே நிச்சயமா உனக்கு திரும்ப கிடைக்காது அப்படியா ஆமா பொதுவா ஒரு குடும்பம் அப்படித்தான் நடந்துக்கும் அவங்களுக்குள்ளதான் பகிர்ந்துக்குவாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்ல எனக்கு தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இது இதுதான் நல்ல வாழ்க்கைக்கான அர்த்தம் அப்போ அப்படின்னா அவங்க கண்டிப்பா தர மாட்டாங்க ஆமா நிச்சயமா குடும்பத்துக்கு அப்புறம் தான் மத்த விஷயங்களை பாப்பாங்க நீ இப்பவே முடிவெடு நீ எங்க கூட சேர்ந்துக்கிறியா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீ எங்க கூட சேர்ந்துருவன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்க குடும்பத்துக்கு உன்னை வரவேற்கிறோம் எங்க கூட வசந்த காலத்தை கழிச்சுப்பாரு ஒரு நிமிஷம் இருங்க நம்ம குளிர்காலத்துக்கு இன்னும் இருநூத்தி எழுபத்தி நாலு நாள் தான் இருக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சரி சொல்லு ஹமி ஏற்கனவே தயாரா இருக்கு என்ன அது பாத்தீங்களா பாத்தீங்களா நிறைய நட்ஸ் இருக்கு watching Idol on a Friday night in a house built safe and sound on Indian burial ground, Shaman. We drive our cars every day to and from work both ways, so we make just enough to pay to drive our cars to work each day. Hey, hey. We're rocking the suburbs just one more time. We're rocking the I can't tell which house is mine. We're rocking the suburbs. இதோ இது பாருங்க இதுதான் டிவி இது மனிதர்களோட கவனத்தை தன்னோட பக்கமா ஈர்த்து வச்சிருக்கு இந்த உலகத்துல நடக்கிற பல விஷயங்களை அந்த டிவில பார்க்க முடியும் சூப்பரான விஷயம் தான் மனிதர்களுக்கு பொழுது போகாத போது அவங்க டிவி முன்னால உட்காருவாங்க அப்ப அவங்களோட பொழுது போயிடும் சுவாரஸ்யமா இருக்கு வாங்க சொல்லுங்களா சாப்பிட்டுக்கிட்டே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டிவி பார்க்கலாம் <laughs> அத விட மாட்டேன் அதை விட மாட்டேன் இது என் கையில சிக்க மாட்டேங்குது உதவி செய்ய <laughs> இல்ல அத காணோம் அப்புறம் டிவி போடுறது தினம் தினம் ரிமோட்ட தேடுறதே ஒரு வேலை இதெல்லாம் ஏலியன்ஸோட வேலையா இருக்குமோ சரி போதும் விளையாட்டு நிறுத்துங்க என்னோட செல்ல எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் போதும் நிறுத்துங்க கொஞ்சம் பொழுதாவது போகும்ல ஓகே எடுத்துட்டு யாரு வேண்டாம்னா யாராவது வீட்டுக்கு வரீங்களா எனக்கு வேற வேலை இருக்கு நிறைய புது ஃபுட்ஸ் கிடைச்சிருக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க சரி சரி நான் கிளம்புறேன் இயற்கையான உணவு தான் நல்லது குக் பண்ணி சாப்பிடுறதுனால உடம்புக்கு எந்த சத்தும் கிடைக்காது ஆனா எனக்கு அந்த டேஸ்டே பிடிக்காது அது டேஸ்டே மோசமா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா Everything we need is here. rocking the suburbs. special offer, a guaranteed personality. I'm all tuned in, I see all the programs, I save coupons from packets of tea. I've got my giant hit discotheque album, I empty a bottle and feel a bit free. Kids in the halls and pipes in the walls make me noises for company. Long distance callers make long distance calls, and the silence makes me lonely. I'm always in the supermarket. I can no longer shop happily. I came in here for a special offer. A guaranteed personality. I'm almost in the supermarket. I can no longer shop happily. I came in here for a special offer. A guaranteed personality. supermarket. I can no longer shop happily. I came in here for a special offer, a guaranteed personality. ஆ, இங்க நிறைய இருக்கு எல்லாமே எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான் மாட்டிக்கிச்சு போல இருக்கே சரி உடச்சு எடுக்கலாம்